இல்லைங்களா குடிமக்களும் சேர்ந்தீங்கணும் அதுபோல் அவனும் என்ன நீங்கள் இந்த மாதிரி வந்து கரையடைக்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு மட்டும் கூடக்கூடாது எந்த ஒன்றிற்கும் மக்களை வைத்து தான் ஆட்சி பண்ணணும் அதனால் குடிவழி போல வச்சும் மாநில மன்னன் அடியடி நிற்கும் உலக திருவள்ளுவர் இவன் யாரை தழுவணும் குடிகளை தழுவணும் குடிமக்கள் அரசனை தழுவணும் அப்படிப்பட்ட ஒரு அந்த பரஸ்பரமான எண்ணம் இருக்கணும் அதான் மக்கள் ஆட்சின்னு பேர் அதனால அந்த மாதிரி அந்தந்த பேரும் ஒதுக்கி விட்டான் இந்த இந்த அந்த அம்மாளுக்கு ஐயா ஒரு வயசான பாட்டி விட்டு வித்துக்கிட்டு இருக்கு அது எப்படி கரை அடைக்கணும்னா அது அப்படி ஒவ்வொருத்தர் போனால் எங்களுக்கு முடியாது அதனால இங்கே கரை அடைக்க வேண்டிய பொறுப்பு இத்தனை அடி இருந்ததுன்னா அவங்க உணவு தக்கபடி தண்ணி ஒதுக்கிடு இந்த பகுதியை தண்ணி வரக்கூடாது அதை அடைக்கணும் அது ஓம் பொறுப்பு அடுத்தது நீ அடுத்தது நீ எப்படி வச்சுக்கணும் அதனால போய் அடப்பான்னார் சரி பாட்டி சொல்லிட்டு நல்லா இருக்கு பாட்டின்னு பண்ணு விட்டு தின்னுட்டு அங்கே போச்சு <laughs> முதல்ல கொஞ்சம் இதெல்லாம் இது பண்ணிச்சு என்ன பண்ணிச்சு <laughs> அரைக்காம கிடையாது இருபதாம் நூற்றாண்டு கூலியாளாக இருந்து காமிச்சது ஏன்னு கேட்டீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு கூலியால் எப்படி இருப்பாங்க தெரியுமா இப்படித்தான் இருப்பாங்கன்னு காமிச்சார் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதொரு நோய் எதிர்காலத்தில் வர்றதை அப்பயே காட்டினார் காட்டிட்டு பார்த்தார் என்ன பண்றது அரசன் பார்த்துக்கிட்டே வந்தான் என்னென்னு யாருக்காரு அப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னே இந்த மாண்புமிகெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சிருக்குது இல்லைங்களா சொல்லி சொல்லியிருந்தைய கரை அடிக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்களா முதுகு வீங்கி போடும் ஆமாம் ஆமாம் பார்த்துக்க அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கு இது சார்லாம் அரசன் அந்த மாண்புமிகோடு வரும்போது எல்லாம் அடைக்கப்பட்டு அருமையாக இருந்திருக்கு ம் அப்படிதான் இருக்கணும் எல்லாம் அடைங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் தொய்வாக இருந்தது அது வர்றதுக்கு முன்னையே மாண்புமிகு என்ன பண்ணிட்டுருந்தேன் ஒரு ஆள் மட்டும் அந்த பாவம் அந்த வந்தி அம்மாவுக்கு வந்தது சரியா செய்யாம சரியா செய்யலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் நேரம் வந்துட்டு என்ன அப்படின்னார் எடு அந்த காலத்தில் அவ்வளோதான் வே வேலைக்கு கூலி கொடுப்பாங்க வேலை சரியாக செய்யலைன்னா உதவியும் கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ஏமாத்தள்ள முடியாது ஏமாத்தள்ள முடியாது அப்போ தான் வேலை நடக்கும் அதனால் அது வந்த உடனே எடுத்தவர் ஒரு அடி அடிச்சாராம் அடித்த உடனே ஒரே ஆனால் ஒன்று அடித்தவனு அப்படியே போட்டு போயிடல என்ன செஞ்சது என்ன மணிவாசகர் விட்டு நேர்பட கணக்கை நேர் பண்ணிட்டு போனார் நேர் பண்ணுதல்ங்கிறது இன்னைக்கு இருக்குது உண்டா இல்லையா ஏ கணக்கை நேர் பண்ணி பண்ணுப்பா நம்ம கவனம் தகராறு வந்துட்டுன்னா இந்தாங்கண்ணே நீ எவ்வளோ எனக்கு கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் நான் உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் இந்தையா ஐசா பேசி கணக்கை நேர் பண்ணிடணும் அப்போ தான் நாங்கள் இந்த நேர்படுத்துதல்ங்கிறது அப்படியே இருக்குது ஏன்னா அங்கே வாங்கி சாப்பிட்டார் பிட்ட அதுக்குரிய வேலை செய்யலைன்னா தனக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கெல்லாம் துரோகம் பண்ணது அர்த்தம் அரசனுக்கு அப்புறம் இருக்கட்டும் அம்மாவுக்கு துரோகம் பண்ணது இல்லை வாங்கி சாப்பிட்டதுக்கு அதனால யாருமே அங்கே வாங்கி சாப்பிட்டதுக்கு ஏற்ப இங்கே அதுக்கெல்லாம் பண்ணுறது சாமர்த்தியமாக இருக்கிறவன் ஒரு தட்டிலேயே விடுறான் ஐநூறு தட்டில் அடைக்கிறான் அவ்வளோதான் ஆமாம் தொழுகாப்பியத்தை ஒரு மணி நேரத்தில் அடிச்சு தூக்கிடலாம் ரா மெய்ப்பாட்டியல் முதல் சுத்த நாலு சிறப்படுறா அது படுறான்னு தூக்கிடலாம் தெரியாதாலும் நிரடிக்கிட்டே உட்காந்து இருக்கலாம் அது அவன் தலையெழுத்து நாம என்ன பண்ணுறது அதனால் இவருக்கு அப்படி தட்டை தூக்கி போட்டார் போட்டோன்னே கரடைஞ்சது அல்லவா அதை தான் எப்படியோ மணி இந்த பேர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அல்லவா அதனால ஐயா பிட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி ஏச்சு போய் ஏச்சிக்கிட்டு இருக்காரு எனவே இவரே இருபதாம் நூற்றாண்டு கூலியாளர்ல இருக்காரு அப்படின்னா மக்கு புயல இதை பாடுறான் அப்படின்னு இருபதாம் நூற்றாண்டு போல இருந்தது ஒரு வேடிக்கைக்காக விளையாட்டுக்கு செஞ்சாரே தவிர இங்க பாரு கணக்கு தீர்த்து விட்டாரு அங்க வாங்கி சாப்பிட்டதுக்கு அந்த அம்மா உரிய பணியை நிறைவேற்றிட்டேன் அதான் பிட்டு நேர்பட அந்த கணக்கு நேர்பட ஒருத்தங்கிட்ட கூலின்னு ஒன்று வாங்கிட்டோம்னா அதுக்குரிய வேலையை அருமையாக செஞ்சுட்டு போகணும் இந்த கால தொழிலாளிகள் அதை படிக்கணும் திருவாசகத்தை ஆமாம் ஆமாம் பாடுறா உன்னை என்னை ஆள்றவனே கணக்கு தீர்த்துட்டு தான் போறேங்கிறான் அல்லது வாங்கப்படாது நான் வரல அடைக்க வரலப்பா தண்ணியெல்லாம் அடைக்க மாட்டேன் ஆல்ரைட் போட்டு உன்னை யார் வேணாங்கிறமா கழுத்து கட்டுறமா அடைக்கேன்னு வந்துட்டு அதுக்கு உரியதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கணக்கு தீக்கலன்னு தொழிலாளர்களுக்கு ஓர் அறவுரை என்று விட்டு நீர்வட மண் சுமந்த பெருந்தூரை பேரும் பித்தனி இப்படியெல்லாம் அறிவர்களுக்கு ஆட்கொள்ளுகின்ற முறையில இப்படி ஒரு ஆட்கொள்ளுதலும் செஞ்சியப்பா மண் சுமந்த பித்தனி சட்ட நீனையும் அருமை ஆமா ஆமா ஆமா சட்ட நீரையும் அல்ல சட்டம் நீர்பட வந்தீராத சடக்கணின் சட்ட நேர்பட சட்டம்னா எதை செய்யணுமோ அதை செய்வதை செய்யணும் எதை தவிர்க்கணுமோ தவிர்க்கணும் செய்வதை செய்யவும் வேணும் தவிர்ப்பதை தவிர்க்க வேணும் அதான் அதான் சட்டம் அதான் நெறி இல்லைங்களா அந்த சட்டம் நீர்பட வந்தீராத சடக்கணி நான் அப்படியெல்லாம் இல்லை எதை செய்யணுமோ செய்யலை எதை செய்யக்கூடாது செஞ்சிருக்கிறேன் எதை செய்யணும் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்துங்கிற மாதிரி ஊனினை உருக்கவும் வேணும் உள்ளொளி பெருக்கவும் வேணும் நான் என்ன பண்றேன் ஊனினை முடிஞ்ச வரைக்கும் பெருக்கிறேன் உள்ளொளின்னா ஐசி உள்ளொளி அப்படின்னு கேட்டு அதனால செய்யணுமோ செய்யாத எதை செய்ய வேணாமோ செஞ்சிருக்கிறேன் இப்படி சட்ட நீனேயும் சட்டம் ஏற்பாட வந்திலாத சடக்கனின் வஞ்சனை உடையவன் ஆனாலும் உன்னை சார்ந்திலேன் சரி உன்னையாவது ஒன்று அடிக்கடி நினைத்து உன்னை திருவடி அடையலாமல்ல அதுவும் நான் செய்யல சிட்டனி எல்லாரையும் ஆட்கொள்ளுகின்ற பெருமானி எல்லாரையும் சிட்டன்னா ஆட்கொள்ளுகின்ற அருள் அருளிப்பாருடையவன் சித்தனி சிவலோகனி உனக்கு அந்த உலகம் அல்லவா உரியது சிறு நாயினும் கடையாய வெண்கட்டனேனேயும் வான் வந்து காட்டி நாய்கழு குண்டிலேயும் இப்படியெல்லாம் நான் தவறுடையவனாக இருந்தாலும் கூட எனக்கு கூட இந்த திருக்கழுக்குண்டத்தில் அருமையாக காட்சி கொடுத்தியப்பா கழுக்குன்றதனில் காட்சி கொடுத்தும் என்று நீ சொன்னார் அதனால திருக்கடுக்குன்றத்தில் அவருக்கு அந்த குருநாதனாக காட்சி கொடுத்துருக்கிறார் அவ்வளோதான் இது முடிஞ்சதுன்னா எங்கே போயிடுவார் தில்லைக்கு போடுவார் அதனால இப்படியெல்லாம் அவருடைய அடியேனையும் ஆட்கொண்டு நீ என்ன செய்தாய் உன்னுடைய திருவுருவை காட்டி இந்த திருக்கடுக்குண்டத்தில் என் ஆட்கொண்டியப்பா என்று சொல்லி போடுகிறார் போற்றுகிறார் மலங்கியில் என் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விலங்கினேன் வீணை என் இனி மேல் விளைவதறிந்திலேன் மலங்கியில் என் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை மலங்கினேன் எனக்கு செய்வது தவிர தெரியாத மயங்கி கடந்த எண்ணெய் அதனால நம்ம என்ன இனிமே என்ன செய்ய முடியும் என்று எனக்கு வேற ஒன்றும் தெரியல உன்னை நோக்கி நோக்கி அழுதுகிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படி அழுது கொண்டிருந்த எண்ணெய் நீ என்ன செய்தாய் என்ன செய்தாய் உன் கருணையினால கண்ணில் நீரை மாற்றி அழுவாதப்பா ஏன் அழுவுற என்று சொல்லி அந்த கண்ணில் இருக்கிற தண்ணியை மாற்றி மாலங்கெடுத்த அடியண்டத்தில் இருந்த ஆனவும் கண்ணும் மாயெல்லாம் இருக்கே இதெல்லாம் ஒன்றையும் விளைத்த மலங்கெடுத்த எந்த எந்த ஊர்ல பெருந்தூரை விலங்கினேன் வீணை கேடனேன் அப்படி நீ ஆட்கொண்டதுனால தான் நான் விளங்கினேன் அல்லவா ஓரளவு அதிலிருந்து விலகினேன் எதை இந்த உலகியல் இருந்து விலகினேன் அதனால வீணை கேடனேன் என்னுடைய வினையும் கெட்டு போயிடுச்சு வினைக்கேடு அல்லவா வினையானது கெட்டு போயிட்டு இனிமேல் விளைவதறிந்திலேன் ஆமா இப்ப வினை நீக்கம் ஆயிட்டது அப்புறம் என்ன செய்யணும் சித்தாந்தம் சித்தாந்தம் என்ன சித்தாந்தத்தில் என்ன வினையை நீக்கணும் இன்னொன்னு என்ன ஒண்ணு நீங்கணும் ஒண்ணு அடையணும் வினை நீக்கவும் சிவப்பெயரும் ஆமா வினை நீங்கன்னா எது சிவப்பேர் சரிங்களா அதனால பாச நீக்கமும் சிவப்பெயரும் எதுல <laughs> பாச நீக்கம் எது பத்தாம் சூத்திரம் இது சிவப்பேர் எது பதினோராம் உத்தரம் பத்து என்ன காணும் கண்ணுக்கு காட்டு உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டல் அயரா அன்பின் அரங்கலை செலுவி அது என்ன பத்தா பத்து ஒன்பது என்ன ஊனக்கண் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து அப்ப பாசம் நீங்கன்னா பெருமானும் அது கருவிடுவான் அல்லவா சிவப்பேரு ஆகவே அப்படிப்பட்ட அருமையாக எனக்கு இருந்தது இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டி நாய்காடு குண்டிலே இதை வைத்துக்கொண்டு ஒரு வரலாறு சொல்றாங்க பெருமான் திருவடியை தந்தாராம் இவர்கிட்ட திருவடியை இவர் அங்கேயுமே வைத்து எடுத்துட்டு போனாராம் குண்டத்தில் அங்கே போய் வைத்துட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியுது இங்கே வச்சேன்னு இன்னமும் அந்த பக்கத்திலேயே அந்த மலைக்கு கீழே திருவடி இருக்கு <laughs> இப்படியே வளம் வந்து இப்படி வந்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்கு இதை இது யார் வந்து கட்டளை எடுத்து செய்கிறான்னு கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் முன்ன வந்து நமக்கு முருகவேல்னு இருந்தாரா எங்க நாரா முருகவேல் இன்னொரு முருகவேல் ஆதி முருகவேல் இப்போ இருக்குது அதல்ல அது தூத்துக்குடி இது சென்னை இந்த நாரா முருகவேலுடைய குடும்பத்தார் தான் திருக்கடுக்குண்டத்தில் இடையராது இந்த இதை இந்த விழாவை போய் கொண்டாடுறாங்க இப்படி திருக்கடுக்குண்டத்தில் இலங்குகின்ற நின் தேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் பெருமானி எனக்கு உன்னுடைய திருவடிகளை தந்து எனக்கு அருள் கொடுத்தாய் நான் அதை அப்படியே வச்சுட்டு வந்தேன் இது நல்ல தூய இடத்துல வைக்கணுமே நல்ல இடத்துல வைக்கணுமே என்று நினைச்சிட்டு அப்படியே கலங்கி வந்தேன் நல்ல வேலை இந்த திருக்கழு குன்றத்தில் வைடா அப்படின்னு சொல்லி காட்டினாய் கழுக்குண்டிலே இந்த பாட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வரலாறுகள்லாம் இந்த வரி தான் காரணமாக இருக்குது வேற அருமையாக சொன்னார் பூனோனாததோர் அன்பு பூண்டு போருந்தி நாள்தோறும் போற்றவும் தானோனாததோர் நாணம் எய்தி தடு நடுக்கடலுள் அடிந்தினான் பேனா பேனோனாத பெருந்துரை பேருந்தோணி பற்றி உகைத்தாலும் தானோ நான் திருக்கோலம் வந் நீ வந்து காட்டி நாய்கடு குண்டிலே பூணோனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் பூணோனாததோர் பூணுதல் பூணுதல் அப்படின்னு இருக்கு இதுக்கு திருக்குறள் ஓட்டத்தில் பூணுதல்னு இருக்கு என்ன என்ன என்ன குரல்யா தூணுதல் இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பறித்து உள்ளது ஆமா அங்கே அந்த இருமை வகை ஈண்ட அறம் பூண்டார் பூணுதல் நீங்க என்ன பண்ணுங்க சட்டை கட்ட வந்து போடுறது பூணுதல் அல்லது நகை போடுறது பூணுதல் இங்க அறத்தை பூணுதல்னா அறத்தை போய் போனதுன்னா அறம்ங்கிற ஒண்ணு போய் கடைபிடித்தல் கடுமையாக எழுதுனா பூணுதல் விரதமாக கோடல் சிங்கம் அல்ல எழுதுங்களடா வாடியில போறோம் கொடுத்து கொடுக்குறான் பாருங்க பூணோனாதோர் அந்த பூணுதல்ங்கிறதுக்காக வந்து இருமை வகை தெரிந்து ஈந்தரம் பூண்டார் பூணுதல் விரதமாக கோடல் விரதம்னா அது குறிக்கோளாக கொள்றது குறிக்கோளாக கொள்றது அப்படி இருக்கணும் அதான் பூணூனாததோர் அன்பு பூண்டு போருந்தி நாள்தோறும் போற்றவும் இதுவரைக்கும் கொள்ளாத ஒரு அன்பினை ஏதோ திருவருள் தர அந்த திருவருளினால உன்னை கொண்டு நான் போற்றி ஒவ்வொரு நாளும் வந்து வணங்கிட்டு இருக்கிறேன் அல்லவா போற்றவும் நானோ நாதாதோர் நானும் எய்தி நடுங்கடலுள் அழிந்தினான் அப்படி பெற்ற நான் உன்னுடைய திருவருளை பெற்றனால் உன்னுடனே வந்திருந்தா கைலாயத்துக்கு போயிருக்கலாம் ஆனா அப்படி இல்லாம கொஞ்ச நாள் இங்க இருன்னு சொன்னவொன்னு எனக்கு மனம் அப்படியே கருத்தாம போச்சு எப்படி இருக்கிறேன் நான் அப்படின்னு கேட்டா நானும் நாதாதோர் நாணம் எய்தி பாருங்க நாணம்ங்கிறது எத்தனை சொல்லி போடணும் மூணு சொல்லி ஆமா ரெண்டு சொல்லி போட்டா நாணம்னா நான் இப்போ ஒரு சொல்லே இல்லை நான்கிற சொல்லு உண்டு இந்த ரெண்டு சொல்லி நான் நான் போட்டு என்மன் நான் போட்ட ஒரு சொல் இல்லவே இல்லை மூணு சொல்லி தான் இருக்கு நாணம் நாணம்னா என்ன இப்ப இதை கேட்கறது எத்தனையோ பேர்ட்ட கேட்கறது எல்லாம் எம்ஏ தமிழ் எம்ஏ படிச்சவங்களா இருக்கட்டும் பிஜி பிஹெச்டி படிச்சவங்களா இருக்கட்டும் சரிங்களா நாணம் வெட்கம் வெட்கம் தான் இது வட சொல்லல தமிழ் சொல்லுக்கு வட சொல்ல சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் அதான் நானுமா பெண்களுக்கென்றால் பெத்த அம்மாவை கொண்டா கூட நேரா பார்த்து பேசாம என்ன என்னம்மா பண்ணும் என்ன பண்ற ஒண்ணும் இல்லாம புஸ்தகம் எடுத்துட்டு வரம்மா அந்த தலை குனிஞ்சு பேசணும் அல ஈன்ற பெத்த தாயிட்ட பேசும்போது கூட என்னப்பா பண்ற பாப்பா அப்படின்னு சரி ஒண்ணும் பண்ணல இப்பதான் நீ வேண்டுகிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த முகத்தை தாள் அது பெண்களுக்கு ஆண்களுக்கு நாணம் வேண்டும் நாணம் என்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் யாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆமா அதெல்லாம் நானுடவின்னு ஒரு அதிகாரம் பண்ணார் நூத்தி நாலு நூத்தி அஞ்சு அதிகாரமா இருக்கும் பாருங்க அல்லவா நானுடவின் அருமையா விளக்கம் அவரே தந்துட்டார் ஏன்னா தெரியும் இருபதாம் நூற்றாண்டு அந்த ஒண்ணு கொண்டு போடுவோம் நானெல்லாம் அதனால நாமே சொல்லி தொலைப்போம் அது அதையாவது படித்து தொலைப்பான்னு நினைச்சா தொலைக்கல இந்த பயலும் படிக்க மாட்டேங்கிறாங்க கருமத்தால் நாணுதல் நானு அகராதியில விளக்கம் விளக்கம் அப்ப அது விளங்கல இப்போ அவர் இது விளக்கிறதுக்காக கருமத்தால் நான் இப்ப அதுவே அவன் விளக்கண விளக்கமே விளங்கல இப்போ சிவ சிவ அப்படி கீழே போட்டோம் என்னன்னா தான் செய்கின்ற செயல்ல ஒரு தவறான செயல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படி தப்பித்தவர் வந்துட்டுதுன்னா என்ன என்று தனக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாருங்க அதுதான் நாணம் ஆடவர்களுக்குரிய நாணம் ஆனா இப்ப செய்யறான் சிலமைகள்ல ஏதேனும் ஒன்று செய்துட்டு அது சரியா இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கப்படாது அது இது அப்படின்னு வருந்திரம் பாருங்க அதுதான் நமக்குரிய நாணம் கருமத்தால் நாணுதல் நல் நாணு எவனும் ஒருத்தன் சிலிப்பு கொடுத்துட்டான் இந்த ஒன்னியமுக்கா வரைக்குள்ள அவனுக்கு ஒரு சிலிப்பு கொடுத்துருக்காரு யாரா திருவிழா அப்புறம் வந்து இது மற்றபடி இல்லை ஒருத்தர் வந்தாங்கன்னு அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து அப்படி பேசணும் அட மக்கள் அது பெண்கள் நானும்டா அதை போய் நீ மீசம் முளைச்ச போய் நீ மாதிரி அந்த இல்லாத பொண்ணு வைக்கிற பிற திருணுதல் நல்லவர் நான் இந்த உடம்பு அப்படி வளைஞ்சு கிழஞ்சு பேசுறது அதெல்லாம் பெண்களுக்குரிய நானும்ட உனக்கு என்ன நானும்னா கருமத்தால் நாணுதல் நானு இந்த நாணத்தை இரண்டு கட்சிக்கும் விளக்கினார் போற போக்குல அருமையா ஒரே எழுதினார்கள் இதுக்கு முன்ன ஒரு தாத்தா நீ ஒன்றும் கிழிச்சிட முடியாது ஒரே அதை எடுத்து வந்தான்னா போந்தான்னு போந்தான்னா வந்தான்னு எதுன்னு மாற்றி எழுதலாமே தவிர இல்லைன்னா உங்க கூட குப்பையாகவும் போடும் முருகன் பார்த்தேங்க நானோ நாததோர் நாணம் எய்தி இதுக்காக சொல்ல வந்தேன் இந்த நாணம்னு வரும்போது எங்க பிடிச்சோம்னா திருவள்ளுவருடைய அகராதி கருமத்தால் நாணுதல் நாணும் என்று அப்ப தவறான செயல் ஒன்று செய்துவிட்டால் அதற்காக வருந்துதல் வருந்தி கொண்டே இருக்கக்கூடாது வருந்தி இனி அந்த காரியம் செய்யாம இருக்கணும் அது முக்கியம் அது முக்கியம் செஞ்சு செஞ்சு விட்டு கையை ஒடிக்கக்கூடாது அது தப்பு அதனால நானும் நாதோதோ நானும் எய்தி நாடுக்காடாளுள் ஆழ்ந்தீனான் அல்ல இப்படி நீ பெருமானி உன்னுடைய பெருமானுடைய திருவள்ளு அரியனுக்கு பொருந்த பொருந்த பொருந்த என்ன ஆச்சுன்னாரு நானோ நாதாதோர் நானும் எய்தி என்னது என்னது எனக்கு ஒண்ணு இவ்வளவு பெரிய பெருமான் இந்த ஒண்ணுமில்லாத ஆன்மாவை ஆட்கொண்டாரே என்ன நமக்கு என்று சொல்லி அப்ப தன்னுடைய சிறுமையும் அவனுடைய பெருமையும் கருதி அவ்வளவு பெரிய பெருமான் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனி ஆட்கொண்டாய் என்பது எனக்கே வெக்கமா இருக்கு என்னினி ஆட்கொண்டியே என்று அவ்வளவு என்ன தன்னுடைய சிறுமையினால சொன்னார் பெருணுமில்ல நானும் ஆதாதோ நானும் எய்தி நாடு கடலுள் அடுந்தினான் இந்த பெருவிங்கிற கடலியை நான் அழுதிக்கிட்டு இருக்கிறேன் நான் பேணுநாத பேருந்தூரை பேரும் தோணி பற்றி உகைத்தாலும் அப்படியே நான் கடல்ல தவிக்கிறேன் எது இந்த உலகமாகிய கடல்ல என்னை இப்படி ஆட்கொண்ட பெருமானம் இடையில விட்டு விட்டாரே என்று எண்ணி எண்ணி இயங்கி கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த ஒரு பெரிய இந்த பிறவிங்கிற கடல் அப்படியே இருக்கு அதுல அப்படியே மேந்துக்கிட்டு நிற்கேன் அப்பதான் ஒரு பெரிய தோணி கடை வருது என்ன தோணி அது அது அதுல ஏறி உட்காந்துக்கிட்டு போறதுக்கு முடியாதுன்னு தோணி நல்ல அது எதுன்னு இல்ல அந்த தோணி வந்துதான் எந்த அது அந்த தோணி என்ன அது என்று கேட்டால் பேணோனாத பேருந்தூரை பேரும் தோணி பற்றி நான் திருப்பெருந்துறையில அந்த பொண்ணு எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க போகும்போது நீ எனக்கு முன்னே எப்படி இருந்த திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருணாயி எனக்கு முன்னே நீ எழுந்தருளிருந்து என்னை நீ ஆட்கொண்டாய் அதனால அதான் அந்த பெருந்துரை தோணி பற்றி உகைத்தாலும் அந்த தோணி பற்றி உகைத்தலும் என்னன்னா அந்த தோணியில உன்னுடைய அருள்ங்கிற தோணியில ஏறி அப்படியே கொஞ்சம் நான் பிறப்பேன் இல்லை காணோன் ஆத்திரு கோலம் நீ வந்து காட்டி நாய்க்காடு குண்டிலே அப்ப நீ காட்டி அந்த தோணியில நான் ஏறி அப்படியே வந்ததுனாலதான் குண்டத்தில் உன்னுடைய காட்சி கொடுத்து அம்மையப்பரா காட்சி கொடுத்து என்னை ரொம்ப இன்னும் மேலும் எனக்கு அருள் செய்தாய் என்று சொல்லி ரொம்ப அருமையான பாட்டு கோல மேனிவாராக மேருவை ஆமா கோலமே ஆமா போல மேனிவாராக நீ குணமாம் பெருந்துரை கொண்டலி நீல மேலும் அறிந்திராத என் சிந்தை வைத்த சிகாமணி கோலமே கோலமேனி என்ன கோலமேனி கோலம்னு என்ன அழகு அழகு பொருந்திய மேனி எப்படி இருந்தது செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி சொக்கச்சுவேர்னு பெருமானம் அது எப்படி இருக்கார் குருநாதன் ஆயிருந்து அப்படி இருக்கார் என்று வந்தா என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பு அப்படின்னு அது அந்த கோலம் அந்த காட்சி இன்னைக்கு இன்னைக்கு நினைச்சாலும் அதே மாதிரி இருக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட கோலமே கோலமேவி கோலமேனி அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்த அருமையான திருக்கோலத்தை ஒரு பெரிய மலையாக இருக்கிற பெருமானியும் குணமாம்பெருந்துரை குணமாம்பெருந்துரை கொண்டலே குணக்கடலாக இருந்த எந்த ஒரு காரணி திருப்பெருந்துறையில் எழுந்து இப்படி எல்லாம் எனக்கு காட்சி கொடுத்தாய் சீல மேலும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சீகாமணி என்னுடைய உள்ளத்துல நீ குடிகொண்டாய் தண்டது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்களோ சதுரர் ஏனரு நீ அரும்பெறல் பெரியவன் அதனால நீ உன்னை தந்தது வாங்கிக்கிட்டது பெரிய பொருளை வாங்கிக்கிட்டேன் நீ எங்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்தது இருந்தது ஒன்றும் தகுதியே இல்லாத என்னை எடுத்துக்கிட்ட இதுல யார் கெட்டிக்காடுறது அடியேன் தான் கெட்டிக்காடுற மாதிரி இருக்குது என்று சொன்னார் அதனால அப்படி இருந்து என்னை என்னை ஆட்கொண்டா பெருமானி சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சீகாமணி கொஞ்சமும் எனக்கு அந்த அந்த குணம் அமெல்லாம் இல்லாது இருக்கிற என்னிடத்துல என் உள்ளத்துல வந்து அந்த எழுந்தொள்ளி ஆட்கொண்டாய் ஞாலமே கரியாக நான் உனை நன்னி நன்னி உனை நச்சி நச்சிட வந்திடும் காலமே ஞாலமே கரியாக ஞாலமே கரியாகனர் சரி இப்படி ஆட்கொண்டது கரின்னு என்ன தெரியுமில்ல இடையணும் இந்த ரீனா இடையின் ரீனா போட்டா கரின்னு கரி யானின்னு யானைன்னு ஒரு பொருள் உண்டு இன்னொரு பொருள் சான்றுன்னு சான்று திருக்குறள் இருக்குதா அப்படியே இந்திரனே இந்திரனே கரி அதனால ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலம் கரியினர் அங்க என்ன சான்றுன்னு பொருள் சான்றுன்னு பொருள் இந்த இதை மேற்கோள் சொல்றது புலமைக்காக அல்ல அது மனசுல இருந்துன்னு சொன்னா தானா வரும் தானாக தந்ததென்று உந்தி பெற தன்னையே தந்ததென்று உந்தி அப்படி வந்துடும் அதான் அந்த பண்டை கால பேராசிரியர் அப்படிலாம் இருந்தது சாமி எங்க ஆசிரியர் பெருமக்கள் அப்படி விட சிங்கத்தில் சிங்கம் இலக்கணம்னா கோபாலயர் இன்னைக்கு இருக்கார் பாண்டிச்சேரியில் இந்த இந்த நாள்ல அவரை தவிர ஒரு ஆள் கிடையாது சும்மா நான் நீங்களாம் சொல்லாப்பிடல சிங்கம் இல்லை அந்த மாதிரி சிங்கம் எங்களுக்கு ஆசிரியர் அப்புறம் எங்க ஐயா தண்டமான ஐயா இலக்கிய பூவேசா மாணாக்கர் அந்த பாடைய பாரம்பரியம் அந்த மாதிரி பிள்ளைவாழ் மாணாக்கர் வாழ் அப்படி அந்த அந்த பிள்ளைவாழ்னா மீனாட்சிபுரம் பிள்ளை தான் குறிக்கும் ஏன்னா பேர் சொல்ல மாட்டாங்க பிள்ளைவாழ் மாணாக்கர் ஐயர் வாழ் ஐயர்னா யாரு ஓவேசா ஐயர் வாழ் மாணக்கர் எங்க தேசியர் ஐயா அப்படி பாரம்பரியமா சிவ சிவ இதுக்கு அந்த தமிழுக்கு சம்பந்தம் இருக்குது நல்ல பாடம் பாடம் நல்லா இது திருக்குறளை தூக்கி கொடுத்தா திருவிழா என்ன பண்ண அதனால சா தண்டபாணி தேசிய என்ன அருமை இவங்கெல்லாம் அதே போல நம்ம சேத்தியாத்தோ பக்கத்துல நகராமலைன்னு பேர் அதில் எங்கள் ஐயா ராமலிங்கம் பிள்ளைன்னு பேர் நகராமலே ராமலிங்கம் அவர் தான் தண்டியலங்காரம்லாம் எடுத்தது சும்மா இருக்கு அவங்க அவங்களாம் எந்த ட்ரைனிங்கும் போகல என்ன ட்ரைனிங் அவங்க கிட்ட தான் ட்ரைனிங் கற்றுக்கணும் நின்றே நடத்துவார் தண்டியலங்காரத்தை வச்சுக்கிட்டு இந்த வெண்பான்னா சங்கராபுரத்தில் படிக்கணும் அவர் தான் படித்தது வேற யாருமே இல்லை வெண்பான்னு சங்கராபுரத்தில் படிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே ராகமும் கூடாது ரொம்ப அருமையாக சிலை விலங்கு நீள் போருவம் சென்றோசிய நோக்கி மூளை விலங்கிற்றென்று அந்த ரெண்டாவது வெண்பாவில் அந்த ரெண்டாவது அந்த கோட்டு நேரிசி வெண்பாவில் ஒரு கோடு போட்டு முன்ன நிறுத்திருப்பாங்க அதில் நிறுத்தணும் நிறுத்தார் கீழே இறங்குவார் சிலை விலங்கு நீள் பூர்வம் சென்றோசிய நோக்கி அடுத்த வரி மூளை விலங்கிற்றென்று அந்த கோடு போட்டு தனிச்சொல் மாலை வீலங்கு எடுப்பார் எடுத்தல் ஓசை மாலை வீலங்கு தார் மாலை மார்வ தனிமை பொறுக்குமோ அந்த கடைசி வரும்போது தார் மாலை கண்கூறும் போது இழைப்பன் இழைப்பன் இப்படி யார் யார் தடவை இது இல்லை மக்கு அதனால இது ரொம்ப அருமையாக கோலமேனிவாராக குணமாம்பெருந்தூரை கொண்டலே சீரமேதும் அறிந்தீராத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞானமே கரியாக ஆனா இப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது இருந்தாலும் கூட இந்த உலகமே சான்றாக என்னை ஆட்கொண்டாய் எங்கே திருப்பெருந்துறையில் அது எல்லாரும் தெரியும் அப்படி ஒரு பாட்டு இருக்குது தானன்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் அது என்னது நான் தனக்கு அன்பின்மை ஆனந்தானும் அறிவோம் எனக்கு அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ஆனால் ஆட்கொண்டது தினமணி தினமலர்லாம் வந்துட்டு அப்போ இதெல்லாம் கிடையாது சொல்ற திருப்பெருந்துறையில் ஒரு அடியவர் மாண்டமி அமைச்சராக இருந்தவர் அவர் குதிரை வாங்க பணத்தை எல்லாம் கொடுத்து அங்கே அடியவரானார் என்று போட்டோ போட்டு தினமலரில் வந்திருக்கு அதனால எனக்கு எவ்வளவு ஒன்று அன்புங்கிட்ட அன்பு இருக்குங்கிறது எனக்கு உனக்கு தான் தெரியும் ஆனால் நீ ஆட்கொண்டது உலகமெல்லாம் தெரியும் ரொம்ப அருமை இதெல்லாம் இப்படியெல்லாம் அந்த ஞானமே கரியாக இந்த உலகம் தெரியும் என்னை ஆட்கொண்டது உலகத்துக்கெல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு அன்பு இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஞானமே கரியாக நீ என ஏது அப்படிதானே கரியாக நானூனை நச்சி நச்சிட வந்திடும் காலமே நான் இந்த ஞானத்தில் நீ உலகத்தில் எனக்கு ஆட்கொண்டதுனால அதையே நினைந்து நினைந்து ஆட்கொண்ட பெருமானி என்னை எப்படியாவது நீ என்னை கரையத்தினுப்பா என்று சொல்லி சொல்லி சொல்லி வேண்ட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப ஆட்கொண்ட அப்படிப்பட்ட ஒரு காலம் கூட நீ ஆட்கொண்டாய் ஊனை ஓத நீ வந்து காட்டி நாய்க்காடு குண்டிலே இன்னைக்கு குண்டத்துல காட்சி கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறாய் அப்படின்னா இயக்கி மாறாறு பத்து நால்வாரை என் குணம் செய்த ஈசனி மயக்கமாயதோர் மும்மலப்பட வல்வீனை கூழாடுந்தவும் இருக்க ஆமா பேதம் இல்லாதோர் அதுங்களா பேதம் இல்லாதோர் கற்பளித்த பெருந்துரை பெரு வெள்ளமீன் பேதம் இல்லாதோர் கற்பு பாருங்க கற்பினை அளித்தாராம் இவருக்கு அது என்ன கற்புன்னு நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டா அது ஆண்பாளுக்கல்ல அப்படின்னு அதுதான் பாரதியார் கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னா அருமை அருமை அது அந்த இடத்துல ரொம்ப அருமையான ஆள் ஆமா பெண்ணு மட்டும் கற்பா இருக்கணும்னா கணவனை தவிர வேற யாரும் நினைக்கப்படாதுன்னு நீ ஊரை சுத்தலாமா மக்கு பெயருடா அதனால கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னு பிச்சுவிட்டான் மனுஷன் அதனால் நீ எப்படி திருமணம் ஆன பிறகு வந்து இல்லை அந்த பெண் வந்து உன்னை தவிர வேற யாரும் மனதில் கூட கூடாதோ அது போல திருமணம் ஆன பிறகு நீ ஒரு மனதில் கூட கூடாது ஆமா கற்புன்னா அவளுக்கு மட்டும் இல்லை சொந்தம் உனக்கு உனக்கு நீ வச்சுட்டு கூடாத கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதில் வைப்போம் அதெல்லாம் அருமையான பாட்டு பாரதியார் வரை பாரதிதாசன் கூட சில பாட்டு நல்லா அருமையான பாட்டு நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா அப்புறமெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தானு நான் தானே பொத்தானு நீ தானே ஓ அது போட்டுது எனவே ரொம்ப அருமை பேதம் இல்லாதோர் கற்பளித்த அது என்னது பேதம் இல்லாதோர் கற்பு அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நானிங்காய் எங்காய் நாட்டமர நின்றதற்பின் எங்கே நீ எங்கே நாதனி சிவபோசாரம் ஒரு குனியான சந்தர் பண்ணது நீ எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருந்தா இதுல யாருக்கு எனக்கு என்ன என்ன எனக்கு நன்மை உண்டு அதனால என்ன செய்யணும் நீ அங்க இருக்கிற நீ இங்க வந்து ரெண்டுமே பேர் சேர்ந்து இருக்கணும் ஆன்மாவோட சேர்ந்து இருக்கணும் அதான் இல்லாத ஒரு கற்பு நீ எங்கேயோ கைலாயத்திலிருந்து நான் இங்கேயோ திருவண்ணாமலை இருந்து பிரயோஜனம் இல்லப்பா கைலாயத்தில் இருக்கிற நீ இங்க திருவண்ணாமலையில இங்கனும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி கொங்கு மலர்பாதம் தந்தருளும் சேவம் தந்தவன் சேவன் அருமையா இருக்கல இங்கனும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் விடாம வருவான் <laughs> அது மாதிரி விடாமல் இல்லாமல் உன்னுடைய அந்த திருவுருளை எனக்கு கற்பித்தாய் அந்த பேதம் இல்லாதோர் கற்ப அளித்த பெருந்துரை பெரு வெள்ளமீன் திருப்பெருந்தில் இருக்கின்ற கருணை